மாயையாகிய மடுவில் வீழ்ந்தான் மறந்தான் பண்டாசூரன் சிவபூஜையே வருஷங்கள் அறுபதினாயிரமும் பண்டை வரமுங்கழிந்தது போலே குடிலாட்சன் முதலான மந்திரிமார்களும் கூடினார் இவன் போல மாயைகளை அடித்தோ பறித்தாலும் ஆரோடி போனாலும் அவனுக்கு தெரியாது சோபனம் சோபனம் அந்த சமயத்தில் நாரதரோடி போய் அமராளுக்கு நல்ல புத்தி சொல்வர் அசுரன் வந்த புத்தி கண்டிந்த வேளையில் மகாதேவியை ஆராதனை செய்யுங்கள் தேவி வந்தால் உங்கள் சங்கடங்கள் தீரும் செய்யுங்கள் தபசை தாமசியாமல் இப்படி தேவர்க்கு புத்தி சொல்லிவிட்டு ஏகினார் நாரதர் சோபனம் சோபனம் தேவர்கள் அம்பிகையை ஜபத்தால் தியானித்து ஹோமம் செய்தல் தேவமுனி சொல்ல இந்திரனுடன் கூட செய்கிறார் தேவர்கள் உக்ர தபசை ஈஸ்வரியை நோக்கி வருஷம் பதினாயிரம் இப்படி தேவர்கள் தபம் செய்தார்கள் ஆகார நித்திரை விட்டெல்லா தேவர்களும் அதிகடினமான தபசிருந்தார் பகவதி ஈஸ்வரியாள் இதுவரைக்கும் பிரத்யக்ஷமாகவில்லை சோபனம் சோபனம் அசுரகுருவும் தேவர் தபசை கண்டு அவரோட முதல் கொள்ளை போனது போல் விசையாயை வந்து பண்டாசூரனிடம் சொல்லே செய்ய சொன்னான் தேவர்கட்கு செய்தியை கேட்டவுடன் மாயையை விட்டு சிம்மாசனத்தில் வந்து யோசித்தான் என்று சேனையுடனே வந்தான் வானவர் தங்களிடம் சோபனம் சோபனம் வந்திங்கே பார்க்கும் பொழுது தேவரை சுற்றே மாயையாலே ஒரு கோட்டை கண்டான் தந்தீரன் செய்தான் கோட்டையை பேர்த்திட சரிபடாமலே அவன் ஓடி போனான் கோட்டையை கண்டு பயந்திங்கே தேவாள் கொடுரன் பண்டாசூரன் போட்டதென்றே சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தம்மனை சரணமானார் தேவர் சோபனம் சோபனம் பின்னும் அந்த தேவர் எல்லோருமாய் கூடி புத்தியால் ஒன்று நிச்சயித்தார்கள் ஒன்று செய்வோம் தேவி ஜகத்திலே உண்டானால் ஓடி வந்து நம்மை ரட்சிக்கட்டும் இல்லையாகில் நாம் இவரவர் தேகத்தை கணுக்கணுவாய் சேதித்து ஹோமம் செய்வோம் நல்லக்னி குண்டத்தில் உடம்புகளை தேவாள் நறுக்கி ஹோமம் செய்தார் சோபனம் சோபனம் லலிதாம்பிகையின் அவதாரம் கால் மூதல் தோழ்வரே ஹோமம் செய்து தேவாள்கள் தூடன் கூதிக்க நிச்சயித்தார்கள் மின்னல் மலை போல அக்னி கொண்டத்தில் மின்னி கொண்டோரு காந்தி உண்டாயிற்று ஆச்சரியத்துடன் தேவாள் தேஜஸை கண்டார் அதற்குள்ளே ஸ்ரீ சக்கர ரதத்தை கண்டார் அழகான ஸ்ரீ சக்கர ரதத்தின் மேல் லலிதா அம்மனவதரித்தாள் சோபனம் சோபனம் வானுலகத்து தேவாள் தாபத்தை தீர்த்திட வந்து லலித்தை அவதாரமாய் பட்டு கூடை கவிய சித்திர பொன்றதம் பளிச்ச பழி சென்று ஒளி திகழ ஸ்ரீசக்கரராஜரதத்தினில் தேவியும் சிங்கார ரூபமாய் காந்தி மின்ன ஆலவட்டம் சாமரம் போட சகிகளும் அக்னி குண்டத்தில் நடுவில் வந்தாள் பத்மராகத்தி பழத்தினால் இரு பாதங்களிலும் பாதரசம் பீலி கொலுசுகளும் ஹம்சம் போலே அம்மன் நடையழகும் நல்ல யானை தூதிக்கை போல் துடையழகும் சிவந்த பீதாம்பரம் உடுத்த பின் தட்டம் சிறுத்த இடையில் ரத்னமே கலையும் நவநீதம் போன்ற தொப்புள் சின்ன உதரத்தில் அழகாய் மும்மடி பூடன் சோபனம் சோபனம் தாமரை மொட்டு போல் தளதள என்றீர் ஸ்தனங்களும் சரப்பழி முத்து சரம் கமுகு சங்கு போல கழுத்தும் ஜவந்தி வகை கட்டிய மாலைகளும் நான்கு கையும் நவரத்ன மிழைத்திட்ட வளையும் கோலு சூடன் நாலு கையில் கணையாழி மின்ன நவக்கயிரும் கரும்பும் தூரட்டியும் புஷ்பமும் நான்கு கையிலும் உண்டு சோபனம் சோபனம் பவளம் போல் உதடும் கூறு கத்தி மொட்டோ போல் பல்லுகளில் ஒளி காந்திகளும் கருநீல புஷ்பம் போல் விழியும் தாழம்போ போல் காதுகளும் விற்போல் புருவங்களும் அழகு சம்பக மொட்டு போல் மூக்கு நத்தும் புல்லாக்கும் கண்ணாடி போல் கண்ணங்களும் இரு காதில் போலை குண்டலம் வாழி முதலாய் இலங்கும் சந்திரமுருக்கும் சோபனம் சோபனம் அர்த்த சந்திரா சிவாகார நெற்றியில் சிந்தூரம் அதிசிவப்பா மூன்றாம் கண்ணது போலே அர்த்த சந்திரக்கலையும் சுட்டீரா கோடியம் அழகு நீளமான கேசத்தின் மேல் சிந்தாமணி ரத்னத்தாலே கிரீட்டம் சிரசிலே தரித்து கொண்டிருக்காளம்மன் சந்தனம் கஸ்தூரி புனுகு பூமாலயம் தரித்து மாதா வந்தாள் சோபனம் சோபனம் மண்டலபல அரக்கன் போலம் மண்வர்ணமும் வளமுள்ள சந்திரகாந்தி சீதளமும் கண்டவுடன் தேவியை கூப்பி தேவர்கள் கனகத்தடி போல் விழுந்து பணிந்தார்கள் தேவர்களுடைய தேகரணத்தை கண்டு ஸ்ரீலலிதை மெத்த இரக்கத்துடன் அவ்வளவு பேரையும் அமிர்த கண்ணால் பார்த்து அங்க கூரைகள் தீர்த்தாள் சோபனம் சோப